திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவிழிமிழலை திருச்சிற்றம்பலம் பூதத்தின் படையர் பாம்பின் பூணினர் பூணநூலர் சீதத்திற்புலிந்த திங்கள் கொழுந்தர் நஞ்செழுந்து கண்டர் கீதத்தீர்பொலிந்த ஓசை கேள்வியர் வேள்வியாளர் வேதத்தின் பொருளர் வீழி மிழலையுள் விகிர்ந்தனாரே காலகீர்கதிர் செய்மேனி கங்குலீர்கருத்த கண்டர் மாலையில் மதியம் சேர்ந்த மகுடத்தர் மதுவும் பாலும் ஆலையீர்ப்பாகும் போல அண்ணித்திட்ட விட்டடியார்க்கென்றும் வேலையின்ன முதற் வீழி மிழறையுள் விகீர்த்தனாரே வருந்தின நெருநெல்லின்றாய் வழங்கின நாளரார்கீழ் இருந்து நன்பொருள்கள் நால்வர் கியம்பினர் இருவரோடும் பொருந்தினர் பிரிந்து தம்பால் பொய்யராம் அவர்கட்கென்றும் விருந்தினர் திருந்து வீழி மிழலையுள் விகீர்த்தனாரே இலையிலாவூர் மூன்றொன்ற நிருப்பரிகாற்றம்பாக சிலையுனானதுவும் நாகம் கொண்டவர் தேவர் தங்கள் தலையினார் தரித்த என்பும் தலைமயிர்வடமும் பூண்ட பிலகிலா வேடர் வீழி மிழலையுள் விகீர்தனாரே மறையிடை பொருளர் மொட்டின் மலர்விழி வாசத்தேனர் கரவிடை பாலின்னையர் கரும்பி நீர் கட்டியாளர் பிறையிடை பாம்பு கொன்றை பிணையல் சேர்ச்சடையுள் நீரர் பிறகிடை தீயர் வீழி மிழனையுள் விகீர்தனாரே எண்ணகத்தில்லையல்லர் உளரலரிமவான் பெற்ற பெண்ணகத்தரையர் காற்றிற் பெருவலியிருவராகி மண்ணகத்தைவர் நீரில் நால்வர் தீயதனில் மூவர் வெண்ணகத்தொருவர் வீழி மிழலையுள் விகீர்தனாரே சந்தனி கொங்கையாளோர் பங்கினர் சாமவேதர் எந்தையும் எந்தை தந்தை தந்தையும் மாய ஈஷர் அந்தியோடுதயம் அந்தணாளரான் நெய்யால் வேட்கும் வெந்தழலுருவர் வீழி மிழலையுள்விகீர்தனாரே நீற்றினை நிறைய பூசி நித்தலாயிரம் பூ கொண்டு ஏற்றுழி ஒரு நாளொன்று குறைய கண்ணிறைய விட்ட ஆற்றலுக்காழி நல்கி அவன் கோயில் வீற்றிருந்தளிப்பர் வீழி மிழலையுள்விகீர்தனாரே சித்தி செய்பவர்கெல்லாம் சேர்விடம் சென்று கூட பக்தி செய்பவர்கள் பாவம் பறைப்பவர் இறப்பிலாளர் முத்தி செய்பவளமேனி முதிரொளி நீல கண்டர் வித்தினில் முளையர் வீழி மிழலையுள் விகீர்தனாரே தருக்கின அரக்கன் தேரூர் சாரதி தடை நிலாது பொறுப்பினை எடுத்த தோளும் பொன்முடி பத்தும் புண்ணாய் நெறிப்புண்டங்கலறி மீண்டு நினைந்தடி பரவத்தம் வாழ் விருப்பொடும் கொடுப்பர் வீழி மிழலையுள் விகீர்தனரே சுவாமி வீழி அழகர் அம்பாள் அழகுமுலை அம்மை திருச்சிற்றம்பலம்